بسم الله الرحمن الرحيم إذا زلزلت الأرض زلزالها وأخرجت الأرض أثقالها وقال الإنسان يَوْمَئِذٍ تُحَدِّثُ أَخْبَارَهَا بِأَنَّ رَبَّكَ أَوْحَى لَهَا يَوْمَئِذٍ يَصْدُرُ النَّاسُ أَشْتَاتًا لِيُرَوْا أَعْمَالَهُمْ ۗ فمن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره அத்தியாயம் அஸ்ஸில்சால் மதீனாவில் அருளப்பட்டது வசனங்கள் எட்டு அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால் பூமி முழு பலத்துடன் உலுக்கப்படும் போது மேலும் பூமி தன்னுள்ளிருக்கும் சுமைகள் அனைத்தையும் வெளிக்கொணர்ந்து விடும்போது மேலும் அதற்கு என்ன நேர்ந்து விட்டது என்று மனிதன் கேட்கும் போது அந்த நாளில் அது தன் மீது நடந்துவிட்ட நிகழ்ச்சிகளை எடுத்துரைக்கும் ஏனெனில் உம் இறைவன் அதற்கு அவ்வாறு எடுத்துரைக்கும்படி ஆணையிட்டிருப்பான் அன்று மக்கள் பல்வேறு நிலைமைகளில் திரும்புவார்கள் தங்களுடைய செயல்கள் தங்களுக்கு காண்பிக்கப்படுவதற்காக பிறகு எவன் அணுவளவு நன்மை செய்திருந்தானோ அவன் அதனை கண்டுகொள்வான் மேலும் எவன் அணுவளவு தீமை புரிந்திருந்தானோ அவனும் அதனை கண்டுகொள்வான்